وقال أيضا النبي محمد صلى الله தெளிவுபடுத்திருந்தார்கள் அப்பேற்பட்ட சைத்தானியத்தால் அல்லாவுக்கு விருப்பமில்லாத அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் சைத்தானியத்தால் இவை அனைத்திலிருக்கும் நம்மை நாம் உடனடியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என என்னையும் உங்களை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை படைத்தவர் நம்மை பரவாயில்லை

துறையில் சம்பந்தப்பட்ட அமைப்பை கொடுத்திருக்கிறானோ எந்த நிலைப்பாட்டை அமைத்திருக்கிறானோ அந்த நிலைப்பாட்டில் வாங்க மாட்டேன் அந்த அளவுக்கு சட்டத்துக்கு இஸ்லாம் போகுது அப்ப அந்த நிலையாரு அதான் தக்குவாவுடைய முக்கியமான அதாவது நாம் நம்முடைய பொருளிலிருந்து யாருக்கு எந்தெந்த சக்திகள் கொடுக்க வேண்டும் என்ற கடமைப்பாட்டை வைத்திருக்கிறாரோ அதே அம்மா அந்த பொருளிற்கு நாம் பார்த்தாங்கிற போது அந்த அந்த பொருளிலிருந்து யாருக்கு இவ்வளவு பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அப்பேற்பட்ட ஒரு ஒரு விடயத்தையும் அம்மா வைத்திருக்கிறார் அப்புறம் சூரத் நிசாவுடைய வார்த்தைகள் இந்த மூன்று இந்த பகுதியை சொல்லியிருந்தார் இதை அரபியில் சொல்கிற பொழுது பராயம் என்ற பகுதியை சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய ஒப்பாட்டுக்கு பிறகு அவருடைய சொத்து எவ்வாறு பங்கு வைக்கப்படுதல் என்பதை அனந்தம் அனந்தரம் பங்கு வைக்கப்படுதல் அல்லது வாயு சொத்து பங்கு வைக்கப்படுதல் என்று நாம் தமிழிலே என்பது அவருடைய சொத்து என்பது பிள்ளை இந்த தாய்மொழியுடைய

அந்த பெண் குழந்தை ஒபாசானாவுடைய பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் இருந்தால் அந்த ரெண்டை விட மேற்பட்டவர்கள் இருந்தால் வாப்பார சொத்திலிருந்து மூன்றில் ரெண்டு பங்கு அந்த ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்படும் மூன்றில் ரெண்டு பங்கு கொடுக்கப்படும் அந்த ஒபாசான மனைவிக்கு மனைவி இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்து மனைவி இருப்பதன் காரணமாக அந்த மனைவிக்கு எட்டி ஒரு பங்கு வேண்டும் என்ற சட்டம் அது மாறாத வசனங்களாக வருகிறது செலவாக வசனம் அவர்கள் தாய்வு ரவியுடைய சகோதரிக்கு செய்ய என்பதாக அல்லாவுடைய சட்டம் வந்துருச்சு ஒரு தாய்வு ரவியுடைய சொந்த சகோதரர் இது கருத்தரித்தா எதிரிய பெற்ற உமா பாப்பா இந்த உணவு கொள்ளையை பெற்ற இரண்டாவது கல்யாணம் முதல் கொண்டாடி தயார் அவருடைய பிள்ளைகளிலிருந்து இரண்டாவது கல்யாணம் நடக்குது இரண்டாவது கல்யாணம் அதிகமாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம்னாக்கா இரண்டாவது தான் இவருடைய கடைசி இரண்டாவது கொண்டாடுறதா செல்வர்கள் இருந்தாலும் இவருடைய பங்கு இந்த இரண்டாவது மனைவிக்கு வந்திருப்பதை போலவே இவருடைய முதலாவது மனைவி ஹயாத்தோடு இருந்தால் அவருக்கும் வந்திருக்கும் அந்த இவர் முதலாவது மனைவிக்கு கடந்த உண்மை இருக்கும் இவர் மாற்றா என்ற வகையில் மாற்றாவுடைய சொந்தம் பெறுவதற்கான உண்மை இருக்கிறது இரண்டாவது முன்னாடிக்கு கிடைத்த பிள்ளைகளோட மாற்றம் அந்த பிள்ளைகள் அந்த இரண்டாம் முப்பாவோட சேர்த்து இவருடைய சொந்த விடுதலை கூடாது இவருக்கு அதாவது எங்களை மாற்றாவுக்கும் முதல் மனைவி இருக்கிறார்